மானத பூசை பூவு நீருமென்மனம் பொருந்து கோயிலென்னுளம் ஆவியோடு லிங்கமாய் அகண்டமெங்குமாகிலும் மேவுகின்ற ஐவரும் விளங்கு தீப தீபமாய் ஆடுகின்ற கூத்தனுக்கொரந்தி சந்தி இல்லையே சிவஜீவைக்கியம் ஒரு கலந்த பின்னலோ உன்னை நான் அறிந்தது இருக்கிலன் மரக்கிலன் நினைந்திருந்த போதெல்லாம் ஒரு கலந்து நின்ற போது நீயும் நானும் ஒன்றலோ திரு கலந்த போதலோ தெளிந்ததே சிவாயமே பஞ்சாட்சர மகிமை சிவாய மஞ்செழுத்திலே தெளிந்து தேவராகலாம் சிவாய மஞ்செழுத்திலே தெளிந்து வானமாளலாம் சிவாய மஞ்செழுத்திலே தெளிந்து கொண்டவான் பொருள் சிவாய மஞ்செழுத்துளே தெளிந்து கொள்ளும் உண்மையே தேகத்தின் பலன் பொய்க்குடத்திலைந்துதுங்கி போகம் வீசுமாறு போல் இச்சடமும் இந்தியமும் நீருமேலலைந்ததே அக்குடம் ஜலத்தை மொண்டமர்ந்திருந்தவாறு போல் இச்சடஞ்சிவத்தை மொண்ட கர்ந்தமர்ந்திருப்பதே மனவடக்கம் பட்டமும் கயிறு போல் பறக்க நின்ற ஜீவனை பார்வையாலே பார்த்து நீ படிமுடிச்சி போடடா திட்டமும் படாதடா ஜீவனை விடாதடா கட்டடா நீ சிக்கன களவறிந்த கள்ளனை மௌனம் அல்லிறந்து பகலிறந்து அகப்பிரம்மிருந்து போய் அண்டரண்டமும் கடந்த நேகரேக ரூபமாய் சொல்லிரந்து மனமிரந்த சுகஸ்வரூப உண்மையை சொல்லியாற்றென்னில் வேறு துணைவரில்லையானதே பிறவி நிலை ஐயிரண்டு திங்களாயடங்கி நின்றதூமைதான் கையிரண்டு காலிரண்டு கண்ணிரண்டுமாகியே மெய்திரண்டு சத்தமாய் விளங்கிரசகந்தமம் ரசகந்தமம் தொய்ய காயமானதும் சொல்லுகின்றதூமையே நாதத்திற்கு காரணம் அங்கலிங்க பீட்டமும் அசைவ மூன்றெழுத்தினம் சங்கு சக்கரத்தினம் சகலவானகத்தினம் பங்கு கொண்ட யோகிகள் பரமவாசலஞ்சினம் சிங்கநாத ஓசையும் சிவாயமில்லதில்லையே சிவத்தின் உண்மை அஞ்செழுத்து மூன்றெழுத்தும் வன்பர்கள் அஞ்செழுத்து மூன்றெழுத்தும் அல்ல காணும் அப்பொருள் அஞ்செழுத்து நெஞ்செழுத்து அவ்வெழுத்தறிந்த பெண் அஞ்செழுத்து அவ்வின் வண்ணமானதே சிவாயமே சர்வம் பொய் ஆதரித்த மந்திரம் அமைந்த ஆகமங்களும் மாதர் மக்கள் சுற்றமம் மயக்க வந்த நித்திரை ஏது புக்கொளித்ததோ எங்குமாகி நின்றதோ சோதி புக்கொளித்திடம் சொல்லடா சுவாமியே சாஸ்திர விசாரணை அக்கரம் அநாதியோ ஆத்துமா அநாதியோ புக்கிருந்த பூதமும் புலன்களும் அநாதியோ தக்கமிக்க நூல்களும் சதா சிவம் மனாதியோ மிக்க வந்த யோகிகாள் விரிந்துரைக்க வேணுமே ராமமந்திரம் ஒன்பதான வாசல் தான் ஒழியு நாள் இருக்கையில் ஒன்பதாம் ராம ராம ராமவென்னு நாமமே வன்மமான பேர்கள் வாக்கில் வந்து நோயடைப்பராம் அன்பரான பேர்கள் வாக்கில் ஆய்ந்தமைந்து இருப்பதே குருக்கள் செய்கை அள்ளி நீரையிட்டதே தகங்கையில் குழைத்ததேது மெல்லவே மினமினன்று விளம்புகின்ற மூடர்கள் கள்ள வேடம் இட்டதேது கண்ணை மூடிவிட்டதேது வெள்ளவே குருக்களே விளம்பிடீர் விளம்பிடீர் பிறப்பு அன்னை கர்ப்ப தூய்மையில் அவதரித்த சுக்கிலம் முன்னையே தரித்ததும் பனித்துளி போலாகுமோ உண்ணி தொக்குழலும் தூமையுள்ளே அடங்கிடம் பின்னையே பிறப்பதும் தூமை காணும் பித்தரே யோகம் அழுக்கரத்தினங்குளித்தழுக்கராத மாந்தரே அழுக்கிருந்ததவ்விடம் அழுக்கிலாததெவ்விடம் அழுக்கிருந்த அவ்விடத்தழுக்கறுக்க வல்லிரில் அழுக்கிலாத சோதியோடு அணுகி வாழலாகுமே ஜீவனுண்மை அணுத்திரண்ட கண்டமாயனைத்து பல்லியோனியாய் மனு பிறந்தோதி வைத்த நூலிலே மயங்குரேர் சனிப்பதேது சாவதேது தாபரத்தினூடு போய் நினைப்பதேது நிற்பதேது நீர் நினைந்து பாருமே ஞானிகள் தன்மை ஆதியாகி அண்டரண்டம் அப்புறத்தும் அப்புறம் சோதியாகி நின்றிலங்க சுருதிநாத சோமனை பேதியாமல் தம்முளே பெற்றுணர்ந்த ஞானிகாள் சாதி பேதம் என்பதொன்று சற்றுமில்லை இல்லையே யோகம் ஆக்கை மூப்பதில்லையே ஆதி காரணத்திலே நாக்கு மூக்கையுள் மடித்து நாத நாடியூடு போய் ஏ கருத்திரட்டையும் இரு கழுத்த வல்லிரேல் பார்க்க பார்க்க திக்கெல்லாம் பரபிரம்மமாகுமே ஒடுக்கம் அஞ்சு மஞ்சு மஞ்சு மஞ்சு மல்ல செய்து நிற்பதும் அஞ்சு மஞ்சு மஞ்சுமே அமர்ந்துளே இருப்பதும் அஞ்சு மஞ்சு மஞ்சுமே ஆதரிக்க வல்லிரேல் அஞ்சு மஞ்சு மும்முளே அமர்ந்ததே சிவாயமே பஞ்சாட்சரம் அஞ்செழுத்தினாதியாயமர்ந்து நின்றதே தடா நெஞ்செழுத்தி நின்று கொண்டு நீ ஜெபிப்பதே தடா அஞ்செழுத்தின் வாழதால் அறுப்பதாவதே தடா பிஞ்செழுத்து நேர்மைதான் பிரித்துரைக்க வேண்டுமே உயிரின் விசேஷம் உயிரிருந்ததெவ்விடம் உடம்பெடுத்ததின் உயிரிருந்ததெவ்விடம்புடம்பெடுத்ததின்முனம் உயிரதாவதேதடா உடம்பதாவதேதடா உயிரையும் உடம்பையும் ஒன்றுவிப்பதேதடா உயிரினால் உடம்பெடுத்த உண்மைஞானி சொல்லடா பிரணவ விளக்கம் சுழித்த ஓர் எழுத்தையும் சொன்புகந்திருத்தியே கடந்து சொல்லு மூல நாடிகள் அழுத்தமான வக்கரம் அடங்கியுள்ளெழுப்பியே ஆறு பங்கயம் கலந்த புறந்தலத்துளே விடை ஒரு தரிப்பதற்கு முன்னுயிர் புகுந்த நாதமும் கருத்தரைப்பதற்கு முன் காயமென்ன சோனிதம் அருள் தரிப்பதற்கு முன் அறிவு மூலாதாரமாம் குரு தரித்து கொள்ளுவேர் குணங்கிடும் குருக்களே சிவபதிவர் எங்குமுள்ள ஈசனார் எம்முடல் புகுந்த பெண் பங்கு கூறு பேசுவார் பாடு சென்ற நோகிலார் எங்கள் தெய்வம் உங்கள் தெய்வம் என்றிரண்டு பேதமோ உங்கள் பேதமன்றியே உண்மை இரண்டும் இல்லையே சர்வம் சிவம் அறியுமாகி அயனுமாகி அண்டமெங்கும் ஒன்றதாய் பெரியதாகி உலகு தன்னில் நின்ற பாதம் ஒன்றலோ விரிவதென்று வேறு செய்து வேடமிட்ட மூடரே அறிவினோடு பாரும் பாருமிங்கும் அங்குமெங்கும் ஒன்றதே பொய் வேடம் வெந்த நீருமை கணிந்து வேடமும் தரிக்கிறீர் சிந்தையுள் நினைந்துமே தினஞ்செபிக்கும் மந்திரம் முந்த மந்திரத்திலோ மூல மந்திரத்திலோ எந்த மந்திரத்திலோ ஈசன் வந்து இயங்குமே எழுத்துக்களின் விளக்கம் அகார காரணத்திலே அநேகநேக ரூபமாய் உகார காரணத்திலே உருத்தரித்து நின்றனன் மகார காரணத்திலே மயங்குகின்ற வையகம் சிகார காரணத்திலோ தெளிந்ததே சிவாயமே ஞானிகள் உணர்ச்சி அவ்வெழுத்தில் ஒவ்வு வந்த காரமும் ஜனித்ததோ ஒவ்வெழுத்தும் அவ்வெழுத்தும் ஒன்றையொன்றி நின்றதோ செவ்வையொத்து நின்றலோ சிவ பதங்கள் சேரினம் மெவ்வையொத்த ஞானி கால்விரைத்துரைக்க வேணுமே சிவ வியாபகம் ஆதியான அஞ்சிலும் மனாதியான நாளிலும் ஜோதியான மூன்றிலும் ஸ்வரூபமற்ற ரெண்டிலும் நீதியானதொன்றிலே நிறைந்து நின்ற வஸ்துவை ஆதியானதொன்றுமே அற்றதஞ்செழுத்துமே இதுவும் அது வானிலாததொன்றுமில்லை வானுமில்லை வானிடில் ஊனிலாததொன்றுமில்லை ஊனுமில்லை ஊனிடில் நானிலாததொன்றுமில்லை நானுமில்லை நன்னிடில் தானிலாததொன்றுமே தயங்கியாடுகின்றதே யோகம் சுழித்ததோரெழுத்தையுன்னி சொல்முகத்திருத்தியே துன்ப இன்பமும் கடந்து சொல்லும் நாடியோடு போய் அழுத்தமான வக்கரத்தின் அங்கியை எழுப்பியே ஆறு பங்கயங்கடந்த புறத்து வெளியிலே இதுவும் அது விழித்த கண் குவித்த போதடைந்த போயெழுத்தெல்லாம் விளைத்து விட்ட இந்திரஜால வீடதான வெளியிலே அழுத்தினாலும் அதிமயங்கி அனுபவிக்கும் வேளையில் அவனும் உண்டு நானும் இல்லை யாரும் இல்லையானதே தீர்த்த ஸ்நானம் விளக்கல் நல்ல மஞ்சனங்கள் தேடி நாடி நாடி ஓடுரீர் நல்ல மஞ்சனங்கள் உண்ட நாதனுண்ட நம்முளே எல்ல மஞ்சனங்கள் தேடி ஏக பூஜை பண்ணினால் தில்லை மேவும் ஜீவனம் சிவப்பதத்துளாடுமே உயிர் விளக்கம் உயிரகத்தில் நின்றிடும் உடம்பெடுத்ததற்கு முன் உயிரகாரமாயிடும் உடலுகாரமாயிடம் உயிரையும் உடம்பையும் ஒன்றுவிப்பதச்சிவம் உயிரினால் உடம்பு தான் எடுத்தவாறுரைக்கிறேன் விராட் சுரூபம் அண்டமேழும் உழலவே அணிந்த யோனி உழலவே பண்டு மாலையனுடன் பறந்து நின்றுழலவே என் திசை கடந்து நின்ற இருண்ட சக்தியுழலவே அண்டரண்டம் ஒன்றதாய் ஆதி நட்டமாடுமே ஈஸ்வரன் வியாபகம் உருவ நீருறுப்பு கொண்டு ஒரு தரித்து வைத்திடம் பெரிய பாதை பேசுமோ பிசாசையொத்த மூடரே கரிய மாலும் மயனுமாக காணோனாத கடவுளை உரிமையாக உம்முளே உணர்ந்துணர்ந்து கொள்ளுமே சிலாஸ்துதி விலக்கல் பண்ணி வைத்த கல்லையும் பழம் பொருள்ளதென்று நேர் எண்ணமுற்றும் என்பரேருரைக்கிறீர்கள் ஏழைகாள் பண்ணவும் படைக்கவும் படைத்துவைத்தளிக்கவும் ஒண்ணுமாகி உலகளித்த ஒன்றை நெஞ்சிலுண்ணுமே பிறவி நிலை நாலதானயோனியுள்னவின்ற விந்தும் ஒன்றதாய் ஆலதான வித்துளே அமர்ந்தொடுங்குமாறு போல் சூலதான உற்பனம் சொல்வதான மந்திரம் மேலதான ஞானி கால் விரைந்துரைக்க வேணுமே கருவினுண்மை அருவமாயிருந்த போது அன்னையங்கறிந்திலை உருவமாயிருந்த போது உன்னை நான் அறிந்தனன் குருவினால் தெளிந்து கொண்டு கோதிலாத ஞானமாம் பருவமான போதலோ பரபிரம்மமானதே இதுவும் அது பிறப்பதும் இறப்பதும் பிறந்திடாதிருப்பதும் மறப்பதும் நினைப்பதும் மறந்ததை தெளிந்ததும் துறப்பதும் தொடுப்பதும் சுகித்து பாரி உண்பதும் பிறப்பதும் இறப்பதும் பிறந்த வீடடங்குமே திருமால் லீலை கண்ணிலே இருப்பனே கருங்கடல் கடைந்தமால் விண்ணிலே இருப்பனே மேவி அங்கு நிற்பனே தன்னுளே இருப்பனே தராதலம் படைத்தவன் என்னுளே இருப்பனே எங்குமாகி நிற்பனே தர்மம் வற்புறுத்தல் ஆடு நாடு தேடினம் ஆனை சேனை தேடினம் கோடிவாசி தேடினம் குறுக்கே வந்து நிற்குமோ ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே தானம் எள்ளிரம்பு கம்பிளியிடும் பருத்தி வெண்கலம் அள்ளியுண்டநாதனு கொராடை மாடை வஸ்திரம் உள்ளிருக்கும் வேதியர்க்கு உற்றதான மீதிரால் மெல்ல வந்து நோயனைத்து மீண்டிடஞ்சிவாயமே உற்சவம் விளக்கல் ஊரிலுள்ள மனிதர்கள் ஒரு மனதாய் கூடியே தேரிலே வடத்தை எட்டு செம்பை வைத்திழுக்கிறேர் ஆறினாலும் அறியொணாத ஆதி சித்தநாதரை பேதையான மனிதர் பண்ணும் பிரளி பாரும் பாருமே குருபதேசம் மருள் புகுந்த சிந்தையால் மயங்குகின்ற மாதரே குரு கொடுத்த மந்திரம் கொண்டு நீந்த வல்லிரேல் குரு கொடுத்த தொண்டரும் குகனொடிந்த பிள்ளையும் பருத்திப்பட்ட பன்னிரண்டு பாடுதான் படுவரே சிவதயவு அன்னை கர்ப்ப அறையதற்குளங்கியின் பிரகாசமாய் அந்தரைக்குள் வந்திருந்த அரிய விந்து ரூபமாய் தன்னையொத்து நின்ற போது தடையறுத்து வெளியதாய் தங்கனர் பெருமை தந்து தலைவனாய் வளர்ந்ததே இதுவும் அது உன்னையற்ப நேரமம் மறந்திருக்கலாகுமோ உள்ளமீதுரைந்தனை மறப்பிலாத ஜோதியை பொன்னை வென்ற பேருளி பொருவிலாத ஈசனே பொன்னடி பிறப்பிலாமை என்று நல்க வேணுமே வேஷதாரி நிலை பிடித்ததெண்டும் உம்மதோ பிரமமான பித்தர்கள் தடித்த கோலமத்தை வெட்டு ஜாதி பேதம் கொண்மினோ வடித்திருந்ததோ சிவத்தை வாய்ம கூற வல்லிரேல் திடுக்கமுற்ற ஈசனை சென்று கூடலாகுமே சர்வம் சிவம் எனல் சத்தினி தயவுனி தயங்கு சங்கினோசைனி சித்தினி சிவனுனி சிவாயமாம் எழுத்துனே முக்தி நீ முதலு நீ மூவரான தேவர் நீ அத்தி பூரமும்பும் உள்ளே அறிந்துணர்ந்து கொள்ளுமே பொய் சட்டையிட்டு மணி துலங்கும் சாத்திரச் சழக்கரே புஸ்தகத்தை மெத்த வைத்து போதமோதும் பொய்யரே நிட்டகேது ஞானமேது நீரிருந்த அக்ஷரம் பட்டகேது சொல்லிரே பாதக கபடரே